எண்ண எண்ணம் அப்படின்னாரு எண்ணம் என்றால் அவருடைய மணிவாசருடைய எண்ணம் என்ன என்பதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா பின்னால சொல்ல போறார் ஒழியா இன்பத்து வகை அவனுடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருக்கும் என்று கேட்டால் நம்ம நினைக்கிற மாதிரி வந்து எனக்கு இன்னும் பத்து ரூபா பணம் ஏறணும் அல்லது இன்னொரு பத்து ரூபா கொடுக்கணும் ஒருத்தன் அல்லது நல்ல சட்டை போட்டுக்கணும் நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அதுலயா இருக்கும் கிடையாது எனவே அவர் ஒழியா இன்பத்து வகை அது இது அது வீடு பேர் இன்பத்தை விரும்புவார் இன்பம் சொன்னா அந்த வீடு பேர் இன்பத்தை விரும்புவார் தவிர இந்த சிற்றின்பம் எல்லாம் விரும்ப மாட்டாங்க அதான் ஒடியா இன்பத்து உகை அது பாருருவாய பிறப்பற வேண்டும் அருமை பார்த்தீங்களா அவருடைய எண்ணத்துல முதல் எண்ணம் என்ன அப்படின்னு கேட்டா பார் உருவாய பிறப்பற வேண்டும் பார்னு இந்த உலகம் இந்த உலகத்தில் நடமாடி கொண்டிருக்கும்படியான அந்த பிறப்புங்கிறது ஒண்ணு நீங்கணும்பா முதல்ல அதாவது அவருடைய எண்ணம் எண்ணத்துல தலை சிறந்த எண்ணம் மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமி குரம்பை கட்டழிக்க வல்லானி பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க இதெல்லாம் சொன்னாரே அது முதல்ல அது பிறப்பெற வேண்டும் பத்திமையும் பெற வேண்டும் அருமை இல்ல பெருமானை அடைதற்குரிய அந்த பக்தி வேணும் உலகியல் பற்று இல்லாமல் பெருமானை பத்தி வேணும் இல்லை பற்றியால் யானுனை பலகாலம் பற்றியே மாதிரு போல்பாடி முத்தனாமாரண பெருவாழ்வின் முத்தியை சேர்வதற்கு அருள்வாயே யாரு நிமிடம் நீங்க அண்ணனார் ஒண்ணு ரெண்டு வந்தது ஓ இங்கதானே இருக்காரு சிவசிவ எனக்கு முன்னே வந்து தோன்றிருந்தேங்கிறோம் பின்னே இருந்து ஏக்கிறார் அதனால அதனால ஆறு படை வீட்டுக்கும் ஆறு திருப்போல் அப்புறம் இந்த மாதிரி சில இனிமையா திருப்பூர் அப்படி எல்லாம் படிச்சா நல்லது என்ன பண்றது ஆகவே அதுக்கு ஒருவர் இருந்து போயிட்டாரேன்னு வருத்தமா இருக்கு அதுக்கப்புறம் யாராவது திருப்பூர் எடுத்து அது மாதிரி வந்து பேசுறவங்க இருக்காங்களா நாதியே இல்லாம நாதி இல்லாமயே என்னமோ முருகா முருகா அதனால சீருருவாய பத்திமையும் பெற வேண்டும் இந்த இதுல கூட பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் பாவியேன் பொத்தின நோய் அது தன்னை பொருளறிந்தே பொய்த்தெழுந்தேன் முத்தினிமா மனிதன்னை மாணிக்க முளைத்தெழுந்த பித்தகனே குருகாவூர் வெள்ளடினி சுந்தரமு சுந்தரமூர் சுவாமி ஆகவே இந்த மாதிரி பக்தி நிறைய வேண்டும் சீருருவாய சிவபெருமானி நீ சீர் உருவன்றாரு என்னன்னு கேட்டா நம்முடைய உருவெல்லாம் இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடிவது அவருடைய வடிவெல்லாம் என்றும் இருப்பது அதனால சீருருவாய சிவபெருமானி அது மட்டுமல்ல உருவம் என்னாது சீருருவாய சிவபெருமான் என்றார் தமக்கு குருநாதனாக வந்து உபதேசத்தினை பற்றி குருநாதனாக வந்தார் நானியோ தவம் செய்தேன் சிவாய நம என்றேன் அல்ல என பெற்றேன் என பெற்றேன்னா அவர் சொல்ல அடியேன் பெற்றேன் அதனால குருமூர்த்தியாக கோகழி ஆண்ட குரு மனிதன் வாழ்க என்றாரே அதெல்லாம் இது சீருருவாய சிவபெருமானி செங்கமல மலர் போல் ஆருருவாய என் ஆரமுதி அந்த செங்கமல மலர் போல் இருப்பாராம் ஏன் அந்த சிவப்பான மலர் எப்படி இருக்குமோ அது போல பெருமானிய நிறமெல்லாம் அவர் சகச்சுவேன்னு இருக்குமா இல்ல அப்படிப்பட்ட பெருமானி என் ஆரமுதி உன் அடி எவரு தொகை நடுவி ஓர் உருவாயனின் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டருளி அதான் எனக்கு எண்ணம் என்னது உன் அடியவர் தொகை நடுவே உன் அடியவர் தொகை நடுவு எப்படி இருக்கும் முன்னே சொல்லியிருக்கார் அடியவர் தொகை எப்படி இருப்பாங்க சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் மெச்சுவார் வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார் அந்த நடியார் நடுவில் இருந்து எனக்கு செய்யும் ஆமா நின்றாலும் இருந்தாலும் அந்த அடியா நடுவில் இருந்து எனக்கு என்ன செய்ய வேணும் இது செய்யணுமா உன் அடி எவர் தொகை நடுவே ஓர் உருவாயினின் திருவருள் காட்டி அப்ப அதுல கூட நம்ம இவர் கூட பாருங்க கடியேற்கும் பூங்கமல கால்காட்டி ஆட்கொண்டு அடியேற்கும் முன்னின்றருள் யாரு குமரல் சுவாமி கந்தர்வன் பாவன் உன்னுடைய திருவடியை அவனை காட்டி எனக்கு முன்னின்றருள் இப்படி பக்கத்துல இருந்தா கூட என் கண்ணு பார்க்குமோ பார்க்காது அதனால எனக்கு முன்னின்ற என்றெல்லாம் என்னங்க எனவே இவ்வாறெல்லாம் சொன்ன அருமையான பகுதி இது என ஓர் ஒரு ஆறு உருவாய என் ஆரமுதே உன் அடியவர் தொகை நடுவே ஓர் உருவாயனின் திருவருள் காட்டி என்னையும் உய கொண்டருடே உன் அடியார் தொகை நடுவே உன்னை காட்டி என்னை அடியனாக நீ ஆட்கொள்ள வேண்டும் இதான் என்னுடைய எண்ணம் அப்படின்னார் உரியே நல்லேன் உனக்கடிமை அப்படியா நீ இனிமேதான் அடிமையாக போறியாப்பான்னு கேட்டா இல்ல என்று நீ நான் உன்னடிமை இருந்தாலும் அதிகாரபூர்வமான அடிமை இல்லை நீ என்ன ஆட்கொள்ளணும் அதுக்காகத்தான் உரிய உனக்கு அடிமை உன்னை பிரிந்து இங்கு ஒரு பொழுதும் தரியேன் ஆனா நீ ஆட்கொண்ட நீ உடனே என்னை பிரிஞ்சிட்டியப்பா அதனால எனக்கு இங்க தரிக்கல என்னால இங்க இருக்க முடியவில்லையே நான் ஏன் இன்னதென்றறியேன் எனக்கு என்னன்னே தெரியல அதனால நீ உன்னிடத்தில் வந்தால்தான் எல்லாம் விளங்கும் சங்கரா இன்பத்தை தருகின்றவனே கருணையினால் பெரியோன் ஒருவன் கண்டுகொள் என்று உன் பெய்கடல் அடிகாட்டி நீ என்ன பண்ணணும் ஒரு நாளைக்கு வரணும் ஏ யாருப்பா மணிவாசகர் அப்படின்னா அடியேன் இவா அழைச்சிட்டு போகணும் அழைச்சிட்டு போய் என்ன தெரியுமா கண்டு திருவடியை தான் திருவடியை வச்சுட்டு ரொம்ப நாளா பார்க்கணும் பார்க்கணும் நீ பார்த்துக்க இதான் திருவடி இந்த திருவடி தான் என்னது பார்த்துக்க அப்படி ஒரு நாளைக்கு சொல்லணும் பாருங்க என்னைய கடல் பெய்ன்னு மாத்திக்கணும் கடல் என்ன அந்த வீரக்கடல் பெய்யன்னா வைய இது வைக்கப்பட்டிருக்கிற கடல் அணிந்திருக்கின்றன்னு அர்த்தம் அந்த பெய் கடல் என்பதை கடல் பெய்ன்னு மாத்திக்கணும் மாத்திக்கிட்டா சரியாகும் அந்த கடலானது அணிந்த என்ன மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் பெய்கடல் அவ்வளவுதான் பெய்கடல் அருமையா போச்சு நல்ல வேலை சேக்கிரார் வந்தார் நீ உண்மையா சொல்ற இதுங்களுக்கு எல்லாம் ஒரு தரத்துக்கு சுந்தரமூர் சுவாமிகள் சேக்கிடார் போன்ற பெரியவங்க சொல்லுமே தவிர நாம என்ன சொல்ல போறோம் எனவே அது மாதிரி பெரியோன் ஒருவன் கண்டுகொள்ளி என்று பாருங்க என்ன சொல்லணுமா நீ கருணையினால் எனக்கு முன்ன வரணுமா வந்து இங்க வாப்பா அப்படின்னு சொல்லணும் வந்த உடனே நான் தான் உனக்கெல்லாம் ரொம்ப பெரியவன் தெரியுதா சிவபெருமான் என்னுடைய திருவடியை பாத்துக்க அப்படின்னாரு திருவடிப்பா சரி அப்படி என்னைக்கு காட்டணும் காட்டணும்ப்பா இல்லைன்னா என்னைக்கு உன் திருவடியை பாக்குறதுப்பா நீயே வந்து உன் திருவடியை காட்டி நான் தான் உனக்கு பெரியவன் இந்த திருவடியை பாரு என்று நீ ஆட்படுத்த கூடாதாப்பா என்று இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய் நரே இத்தனையும் என்றார் அவர் பெய்கடல் காடி காட்டி பிரியேன் என்று என்று அருளிய அருளும் பொய்யோ எங்கள் பெருமானி இப்படி எல்லாம் இதுக்கு முன்பு ஒரு தரம் செய்த திருப்பெருந்துறையில இப்ப மீண்டும் ஒரு முறை செய்யறதுக்கு கூடாதாப்பா செஞ்சாதப்பா அந்த ஆன்மா கரையணும் என்றெல்லாம் சொல்லி சொல்றார் என்பே உருக நின் அருள் அளிப்பு நெஞ்ச கனகல்லும் நிகழ்ந்துருக அந்த நெஞ்ச கனகல்லும் நிகழ்ந்துரும்படியாக நின் அருள் அளித்து உன் இணை மலரடி காட்டி ரெண்டு திருவடியும் சேர காட்டணும் இல்ல இணை மலரடி காட்டி முன்பே என்னை ஆண்டு கொண்ட முனிவா திருப்பெருந்துறையில முன்பே என்னை ஆட்கொண்டாய் சரி அப்படி ஆட்கொண்ட முனிவா முனிவர் முழு முதலே முனிவர்களுக்கெல்லாம் முதல் பொருளாக இருந்து ஆட்கொள்கின்ற பெருமானி இன்பே அருளி என்னை உருக்கி உயிர் உண்கின்ற எம்மானி உருக்கி உள்ளொளி பெருக்குவது அவ்வளவுதான் அந்த ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்க வேண்டும்பா என்று இந்த பாட்டு ஆமா ஆமா உருக்கி உயிருள் நிந்தையம்மானி அந்த உயிர்க்குயிராகவும் இருந்தாலும் செய்கின்ற பெருமானி நீதாம்பா நண்பே அருளாய் என் உயிர் நாதா நின் அருள் நானே உன்னுடைய அருளை கண்டு நான் வெட்கப்பட்டு விடாமல் நண்பே அருளாய் எனக்கும் உனக்கு இருக்கிற உறவை மிகுத்திப்படுத்தணும் அல்லவா நண்புங்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்திருப்பது தானே அந்த உயிர் உறுதிப்படுத்தும்படியா எனக்கு அருள் செய்ய வேண்டும்பா என்றெல்லாம் சொல்றார் பத்திலனேனும் பனிந்திலனேனும் உன் உயர்ந்த பைங்கடலுக்கான பித்திலனேனும் இதெல்லாம் இருந்தா அடிவராக ஆகலாம் பத்தினா பக்தி மீன் அர்த்தம் எனக்கு உனக்கு மேல பக்தி இருக்கணும் அல்லது உன்னை பணிந்து இருக்கணும் ரெண்டும் இல்லை அல்லவா இணை மலர் காட்டி பணிந்திலனேனும் உயர்ந்த பைங்கடலுக்கான பித்திலனேனும் உன் திருவடியை காணும் காணுங்கிற நினைப்பு அளவு கடந்து இருக்கணும் அந்த அளவு கடந்து இருந்தா அதுக்கு என்னன்னு பேரு பித்துன்னு பேரு ஆமா பைத்தியமாருன்னா ஒன்றிலேயே அதிகமான எண்ணம் இருந்தா அதுக்கு பித்துன்னு பேரு ஆமா காப்பிலேயே பித்து இருந்தா காப்பி பித்துன்னு அர்த்தம் சினிமாவில இருந்தா சினிமா பித்துன்னு அர்த்தம் இப்படி டிவி டிவி டிவி பித்து அல்லவா இது எல்லாம் எல்லாம் அது ஒன்றையே பலகால் செய்தா அதுக்கு பித்துன்னு அர்த்தம் அந்த பித்து அருள் பித்து ஆமா அது அருள் பித்து தான் இந்த அடியாரை ஆட்கொள்வதே வேலை அதுக்கு அதான் அது பித்து சிவ இப்படிப்பட்ட பிறப்பருப்பாயம் பெருமானி முத்தனை முத்தனை முத்து அணையானி நீ முத்து போல் இருப்பவன் மணி அணையானி அப்ப என்ன சார் இந்த முத்து மணியமா அவருக்கு வந்து ஒத்ததுன்னு கேட்க கூடாது நமக்கு பெருசா படுறது அதான் அதனால முத்துன்னு சொன்னோம் வேற ஒண்ணும் இல்ல ஆகவே அவனை நோக்கும் போது அதெல்லாம் எங்கேயோ அதனால முத்து மணி எல்லாம் என்று சொன்னதுன்னு கேட்டா நாம ரொம்ப பெரிதா மணி முத்தனையானி மணியனையானி என்றது அல்லது அவனை நோக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது நாவுக்கரசர் இதுல கடைசியில திரு பூம்புகரூர்ல அப்படியே போகும்போது முத்துக்களை மணிக மணிகளை பரப்பினாராம் யாரு நாவுக்கரசு இருக்கு இல்லையா தெரியாதா எங்க ஓடும் ஒப்பு அப்படியே எடுத்து கையில வந்து அவர் இது வச்சிருந்தாரு உழவாரம் வச்சிருந்தாரு அதுல வந்து அப்படியே எடுத்து எடுத்து முத்துமணிகள் தான் அப்படி இப்படி எழுதினார் ரெண்டு ஒண்ணு விழுந்தது அது என்னடா இங்க அப்படி எடுத்துட்டு கொண்டு போய் நிறைய அது அப்படியே காட்டணும் அவ்வளவுதான் அதனால இதெல்லாம் முத்தே அந்த கடைசியில அப்படி பார்க்கும்போது அந்த முத்துக்களும் மணிகளும் கடந்த போது அந்த உழவாரத்திலேயே எடுத்து கொண்டு போய் அப்படியே கொண்டு எரிஞ்சாராம் நம்முடைய நாகோரசர் பெருமான் அதனால முத்தானையா முத்து மணியெல்லாம் சொன்னது காரணம்னு கேட்டா நமக்கு உயர்ந்த பொருளா கெடுதல் பற்றி சொல்றாரு தவிர அவர் அதெல்லாம் மிகச் சாதாரணம் மணியானை முதல்வனி முறையோ என்று எத்தனை யானும் யான் தொடர்ந்து உன்னை இனி பிரிந்தாத்தேன் அதனால எப்படியாவது உன்னை நான் அடைஞ்சிடணும்ப்பா இனி நான் பிரி பிரிந்திருக்கூடாதுப்பா என்று சொல்லி அந்த பிரிவாற்றாமை தான் அவருக்கு உள்ளத்தில் இருந்திருந்திருந்து இப்படிதான் சொன்னார் காணுமதொழிந்தேன் நின் திருப்பாதம் உள்ள திருவடியை அன்னை காட்டினியே எங்க திருப்பெருந்துறையுடைய கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்த ஆண்டாய் என்று சொன்னனே அன்னைக்கு காட்டினேன் அவ்வளவுதான் காட்டாதனவெல்லாம் காட்டி சிவங்காட்டி தாழ்த்தாமரை காட்டி தன்கருணை தேன் காட்டி நாட்டா நகை செய்ய நாம் மேலே வீடெய்து ஆழ்த்தானாண்டு கொண்டாய் அதெல்லாம் நின்று செஞ்சேன் ஆனா இப்ப இல்லையப்பா அதெல்லாம் செஞ்சதுதான் ஆனா இப்ப அண்மை காலமான இல்லையே நின் திருப்பாதம் கண்டு என்ன செய்வேன் கண்டு கண் களி கூற பேணுமதொழிந்தேன் திருவடி மட்டும் காட்டின்னா அப்படியே வந்து வந்து தொடக்கூடாதுன்னு பேரு இருந்தாலும் என் ஆசையினால தொட்டு தொட்டு தொட்டுட்டு அப்படியே கண்ணில் ஒத்திக்குவேன் ஒத்திக்குவேன் இப்படி காட்டிலேயேப்பா திருவடி ஆமா திருவடி பெருமானுடைய பொருள்களை நம்ம அப்படி நம்ம தொடக்கூடாது ஆனா அந்த தொடுதல் தொடக்கூடாதுங்கிறதெல்லாம் என்னன்னா அந்த உலகியல் வழிபட்டது மேல மீறிய நிலை வந்துட்டதுன்னா அந்த நிலைமா அப்படியே ஆமா கட்டித்தல் ஆமா ஒன்றாய் இவன் எப்படி எல்லாம் இருக்கணும் எனவே இதெல்லாம் உலகியல் வழிபட்ட மேல எப்படி சொல்லுகிறோம் அவ்வளவுதான் திருவு கண்டு கண்களி கூற பேணுமதொழிந்தேன் பிதற்றுவதொழிந்தேன் பிதற்றுதல்னா உன்னையே திரும்ப திரும்ப சொன்னா அது பிதற்றுதல்னு பேரே தவிர வேற ஒண்ணும் தவறானதல்ல பிதற்றுதல் பிதற்றுமதொழிந்தேன் பின்னை எம் பெருமானி நான் தானுவே பெருமானி அழிந்தேன் நினை நின் நினைந்து உருகும் தன்மை என் புண்மைகளால் காணுமதொழிந்தேன் நான் உன்னுடைய நினைந்து உருகணும் ஆனா எனக்கு இருக்கிற அந்த கீழான உலகில் தன்மையினால எனக்கு அதெல்லாம் வாய்க்காம போயிட்டது என்னைக்கு நான் அப்படி உருகுவேன் உருகலையே காணுமது காணுமதொடிந்தேன் தீயில் நீ இனி வரினும் காணவும் நானுவனி பாத்தீங்கன்னா இப்படி இந்த உலகில பார்த்து பார்த்து பார்த்து நான் இதுலயே இருக்கும் போது ஒரு கால் தப்பித்தவரை நீயே மீண்டு வந்தா கூட அவர் யாரா வந்திருக்கார் சாமியார் அப்படி போடுவார் இனி இந்த பழக்க வந்துட்டுன்னா ரொம்ப என்னைக்குமே தொந்தரவு தான் ஒரு பழக்கம் வந்துன்னா இப்ப நீங்க வந்து இந்த மாதிரி சட்டை போட்டுக்கிட்டே இருந்து அந்த மாதிரி பழகி போட்டீங்கன்னா சட்டையை கழட்டி நம்ம போல இருக்கு இது மாதிரியே இருந்து பழகிட்டீங்கன்னு சொன்னா எனக்கு சட்டை போட்டா தொந்தரவா இருக்கும் ஆமா அவ்வளவுதான் எல்லாம் நல்லது அருமை எதுக்கு இதையே கழட்டும்னு நினைக்கிறோம் இந்த சட்டையவே அல்லவா இதுக்கு மேல ஒரு சட்டை இருக்கு இது ஒரு சட்டவா அல்ல இந்த சட்டையே நம்ம கழட்டணும்னு நினைக்கும் போது இந்த சட்டை தேவையில்லைதான் என்ன பண்றது எல்லாம் இப்ப வந்து அண்மை காலமா வந்த சட்டை தானே ஆனா ஒண்ணு இந்த சட்டையெல்லாம் யார் போட்டிருந்தா தெரியுங்களா நமக்கு முத முத எப்படி நம்முடைய வீட்டுல பணியாளர்களாக இருந்தவங்க தான் சட்டை போடுவாங்க கஞ்சுக மாக்கள்னு பேரு சிலப்பதிகாரத்தில் இருக்கு கஞ்சி கும்பின சட்டை அப்பெல்லாம் முதல்ல முதல்ல யார் போட்டான்னா பணியாளர் தான் போட்டிருப்பாங்க வேலை செய்யறவங்க தான் போட்டுவாங்க ஆமா முதலாளிமார்கள்லாம் நோ அருமையா இருந்து துண்டை போட்டு மேல போட்டுட்டு போவாங்க பனியன்லாம் கூட கிடையாது துண்டு தான் இப்ப குளிர்ச்சுன்னா போர்வை ராத்திரி போத்திக்கிறாங்க சட்டைங்கிறது பெரும்பாலும் யாரு கஞ்சுக மாக்கள் அது ரொம்ப கடையில ஒடியதா இருக்கான் பாருங்க என்ன பண்ற சாமி சாமி அந்த ஆள் தான் போட்டிருப்பானோ இப்ப அதை நாம போட்டுக்கிட்டு அலையிறோம் இப்படி சிவ சிவ அதனால மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லவர் கீழிருந்தும் கேடல்லார் கேடல்லவர் இது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு நாடு மதிக்க வேணா நாம மதிப்போம் மதிக்கலாம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் எனவே காணுமதொடிந்தேன் தானுவே அறிந்தேன் நின்னிணைந்து உருகும் தன்மையன் புண்மைகளால் காணுமதொழிந்தேன் நீ இனி வரினும் காணவும் நானுவனி நீ எவ்வளவு ஆட்கொண்டா என்ன அப்படி ஆட்கொண்டு நீயே ஒரு கால் வந்தா கூட கைலாயத்திலிருந்து அவர் வந்திருக்க இருப்பா யாரோ இதை திருவண்ணாமலை சாமி ஆட்டிருக்கு என்னன்னு அப்படி போனா போனா போனோம் இல்ல ஏன் அவ்வளவு நாளாச்சேப்பா உன்னை பார்த்து என்றெல்லாம் சொல்லுகிறார் பால் திருநீற்றியம் பரமணி அருமையா அணிந்திருக்கின்ற எங்களுக்கு பெருமானி பரம் கருணையோடும் எதிர்ந்து போற்றி மெய்யடியார்க்கு அருள் துறை அளிக்கும் சோதியை பரம் கருணையோடும் எதிர்ந்து மேலான அன்போடு எழுந்தருள்வாராம் பெருமான் யாரைத்தான் நடிகருக்கு அருள் செய்கின்ற பொழுது ஐயோ இவர்களுக்கு அருள் செய்ய வேண்டியிருக்கேன்னு நினைக்க மாட்டாராம் மிகுந்த அன்போடு அருள் செய்வாராம் பொமெய்யடியார்கட்கு அருள் துறை அளிக்கும் சோதியை நீதியிலேன் நான் என்னளவுல எனக்கு எந்தவித நீதியும் தெரியாதனால போற்றி என் அமுதே என நினைந்தேத்தி புகழ்ந்து அழைத்து அலறி என் உள்ளே ஆற்றுவன ஆற்றுவனாக உடையவனி என ஆவ என்றருளாயே நீதான் எனக்கு அன்பு கொடுத்து உன்னையே போற்றும்படியாக உன்னையே நினையும்படியாக எனக்கு கொடுத்து உன் அருளையே எனக்கு கொடுக்கணும்பா நான் என்ன செய்வேன் என்றெல்லாம் சொல்லி இதெல்லாம் பூரா தம்முடைய எண்ணங்கள் என்ன மணிவாசருடைய திருவுள்ளம் எண்ணம்னு சொல்லுவது சாதாரண சொல்லு திருவுள்ளம்னு சொல்லுவது கொஞ்சம் நாகரீகமான சொல்லு என்ன பெரியவங்க அப்படி சொல்லணும் சரிங்களா இப்ப நமக்கெல்லாம் எண்ணம்னு சொல்லலாம் ஆனா அவங்களுக்கு சொல்லும்போது திருவுள்ளம்னு சொன்னா நல்லது சரிங்களா இப்படிப்பட்ட அருமை என்று சொன்னார் சரிங்களா அதோட வச்சுக்குமா எண்ணப்பதியம் என்னுடைய வணக்கத்தை முன்பும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது யாத்திரை பத்து என்ற பகுதி அதாவது நாற்பத்தி ஐந்தாவது பகுதி இந்த யாத்திரை பத்து எங்கே அவருடையது என்று சொன்னால் பிள்ளையில் அவருடையது என்று பதிப்புகள் இருக்கிறது சரிங்களா அது நான் முன்னே சொல்லியிருக்கிறேன் அது வந்து இந்த மாதிரி பாடியதெல்லாம் எங்கே பாடியது என்பதை பற்றிய ஆய்வுகள் நமக்கு அதிகமாக வேண்டும் ஆனா இப்ப வேண்டாம் அதனால வந்து தில்லையிலருடையது என்பதனால் அவருடையது சொல்றோம்